الله الرحمن الرحيم إنا أرسلنا نوحا إلى قومه أن أنذر قومك من قبل أن يأتيهم عذاب أليم அத்தியாயம் நூஹ் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் இருபத்தி எட்டு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் நாம் நூகை இந்த ஏவுரையுடன் அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம் உம்முடைய சமுதாயத்தை எச்சரிப்பீராக துன்புறுத்தும் வேதனை அவர்களிடம் வருவதற்கு முன்பாக قَالَ يَا قَوْمِ إِنِّي لَكُمْ نَذِيرٌ مُبِينٌ أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاتَّقُوهُ وَأَطِيعُونِ يغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون அவர் கூறினார் என் சமூகத்தினரே நான் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர் ஆவேன் நான் உங்களுக்கு இதனை உணர்த்துகின்றேன் அல்லாஹுவுக்கு அடிபணியுங்கள் அவனுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள் அல்லாஹு உங்கள் பாவங்களை மன்னிப்பான் மேலும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரையில் உங்களை விட்டு வைப்பான் சின்னமாக அல்லாஹுவினால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் அது ஒத்திவைக்கப்பட மாட்டாது அந்தோ இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமே قال رب إني دعوت قومي ليلا ونهارا فَلَمْ يَزِدْهُمْ دُعَائِي إِلَّا فِرَارًا وَإِنِّي كُلَّمَا دَعَوْتُهُمْ لِتَغْفِرَ لَهُمْ جَعَلُوا أَصَابِعَهُمْ فِي آذَانِهِمْ وَاسْتَغْفِرُوا وَاسْتَغْشَوْا ثِيَابَهُمْ وَأَصَرُّوا وَاسْتَكْبَرُوا اسْتِكْبَارًا ثُمَّ إِنِّي دَعَوْتُهُمْ جِهَارًا ثُمَّ إِنِّي أَعْلَنتُ أَسْلَمْتُ لَهُمْ وَأَسْرَرْتُ لَهُمْ إِسْرَارًا فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُم بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَل لَّكُمْ جَنَّاتٍ وَيَجْعَل لَّكُمْ أَنْهَارًا مَا لَكُمْ لَا تَرْجُونَ لِلَّهِ وَقَارًا وَقَدْ خَلَقَكُمْ أَطْوَارًا أَلَمْ تَرَوْا كَيْفَ خَلَقَ اللَّهُ سَبْعَ سَمَاوَاتٍ طِبَاقًا وَجَعَلَ الْقَمَرَ فِيهِنَّ نُورًا وَجَعَلَ الشَّمْسَ سِرَاجًا والله أنبتكم من الأرض نباتا ثم يعيدكم فيها ويخرجكم إخراجا والله جعل لكم الأرض بساطا لِتَسْلُكُوا مِنْهَا سُبُلًا فِجَاجًا அவர் பணிந்து கூறினார் என் அதிபதியே நான் என் சமூகத்தினருக்கு இரவு பகலாக அழைப்பு விடுத்தேன் ஆனால் என்னுடைய அழைப்போ விரண்டோடுவதையே அவர்களிடம் அதிகப்படுத்தியது மேலும் நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் அவர்கள் காதுகளில் விரல்களை திணித்துக் கொண்டார்கள் மேலும் தம் துணிகளால் முகத்தை மூடிக்கொண்டார்கள் மேலும் தம்முடைய தவறான நடத்தையில் பிடிவாதமாயிருந்தார்கள் மிகவும் அகம்பாவம் கொண்டிருந்தார்கள் மீண்டும் நான் அவர்களை உறக்க கூவி அழைத்தேன் பின் நான் வெளிப்படையாகவும் அவர்களுக்கு எடுத்துரைத்தேன் அந்தரங்கமாகவும் விளக்கினேன் நான் கூறினேன் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள் ஐயமின்றி அவன் பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கின்றான் அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து நிறைய மழையை பொழியச் செய்வான் செல்வத்தையும் சந்ததிகளையும் உங்களுக்கு வழங்குவான் உங்களுக்காக தோட்டங்களை உருவாக்குவான் உங்களுக்காக ஆறுகளையும் ஓடச் செய்வான் உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது அல்லாஹுவுக்கு மகத்துவமும் மாண்பும் ஏதேனும் இருக்கிறது என்ற உணர்வே உங்களிடம் இல்லையே உண்மையில் அவன் உங்களை பல நிலைகளாக படைத்திருக்கின்றான் அல்லாஹ் எவ்வாறு ஏழு வானங்களை அடுக்கடுக்காக படைத்துள்ளான் என்பதையும் அவற்றில் சந்திரனை ஒளியாகவும் சூரியனை விளக்காகவும் அமைத்துள்ளான் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா மேலும் அல்லாஹ் உங்களை பூமியிலிருந்து வியக்கத்தக்க விதத்தில் முளைக்கச் செய்தான் பின்னர் உங்களை இதே பூமிக்கு திரும்ப கொண்டு செல்வான் மேலும் அதிலிருந்து திடீரென உங்களை எழுப்பி நிறுத்துவான் மேலும் அல்லாஹு பூமியை உங்களுக்காக விரிப்பாக அமைத்தான் நீங்கள் அதன் சிறந்த பாதைகளில் நடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக قال نوح رب إنهم عصوني واتبعوا من لم يزده ماله وولده إِلَّا خَسَارًا وَمَكَرُوا مَكْرًا كُبَّارًا وَقَالُوا لَا تَذَرُنَّ آلِهَتَكُمْ وَلَا تَذَرُنَّ وَدًّا وَلَا سُوَاعًا وَلَا يَغُوثَ وَيَعُوقَ وَنَسْرًا وَقَدْ أَضَلُّوا كَثِيرًا وَلَا تَزِدِ الظَّالِمِينَ إِلَّا ضَلَالًا நூஹ் கூறினார் என் அதிபதியே இவர்கள் என் பேச்சை நிராகரித்து விட்டார்கள் மேலும் இவர்கள் சில தலைவர்களை பின்பற்றியுள்ளார்கள் அந்த தலைவர்களுக்கு தங்கள் செல்வமும் பிள்ளைகளும் அதிக நஷ்டத்தை தவிர வேறு எந்த பயனையும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை இவர்கள் பெரியதொரு சூழ்ச்சி வலையை விரித்து வைத்திருக்கின்றார்கள் உங்களுடைய கடவுள்களை விட்டுவிடாதீர்கள் வத்து சுவா யாகூஸ் யவுக் மற்றும் நசுர் ஆகிய கடவுள்களையும் விட்டுவிடாதீர்கள் என்று இவர்கள் கூறினார்கள் இவர்கள் பலரை வழிகெடுத்திருக்கின்றார்கள் நீயும் இந்த கொடுமையாளர்களுக்கு வழிகேட்டை தவிர வேறு எதிலும் முன்னேற்றத்தை அளிக்காதே مما خطيئاتهم أغرقوا فأدخلوا نارا فلم يجدوا لهم من دون الله أنصارا وَقَالَ نُوحٌ رَبِّ لَا تَذَرْ عَلَى الْأَرْضِ مِنَ الْكَافِرِينَ دَيَّارًا إِنَّكَ إِن تَذَرْهُمْ يُضِلُّوا عِبَادَكَ وَلَا يَلِدُوا إِلَّا فَاجِرًا كَفَّارًا رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا تزد الظالمين إلا تبارا தங்கள் தவறுகளின் காரணத்தால் தான் அவர்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் மேலும் நெருப்பில் வீசி எறியப்பட்டார்கள் பின்பு அல்லாஹுவிடமிருந்து தங்களை காப்பாற்றி உதவுவோர் எவரையும் அவர்கள் பெற்றிடவில்லை மேலும் நூக கூறினார் என் அதிபதியே இந்த நிராகரிப்பாளர்களில் எவரையும் பூமியில் வசிக்க விட்டு வைக்காதே நீ இவர்களை விட்டு வைத்தால் இவர்கள் உன் அடிமைகளை வழிகெடுத்து விடுவார்கள் மேலும் இவர்களின் சந்ததியில் யார் பிறந்தாலும் தீயவனாகவும் நிராகரிப்பாளனாகவும் தான் இருப்பான் என் அதிபதியே எனக்கும் என் தாய் தந்தையருக்கும் என் வீட்டில் இறை நம்பிக்கை கொண்டவனாக பிரவேசித்திருக்கும் ஒவ்வொருவனுக்கும் மேலும் நம்பிக்கை கொண்ட ஆண் பெண்கள் அனைவருக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக மேலும் கொடுமைக்காரர்களுக்கு அதிக அழிவை தவிர வேறு எதையும் கொடுக்காதே